பண்டங்கள் மற்றும் அவற்றின் விலைகள் பற்றி நுகர்வோர் கதைப்பது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தலைப்பாக காணப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் பொருட்களின் விலை அதன் சேவை என்பவற்றில் எந்நேரமும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன இதன் காரணமாக வியாபாரிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையில் ஒரு ஸ்தம்பித நிலை ஏற்படுகின்றது இந்த நிலையானது நீதிமன்றங்களுக்கு செல்லும் சூழ்நிலையினையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இத்தகைய விடயங்கள் பற்றி சாதாரண வாடிக்கையாளர்கள் வியாபாரிகள் மற்றும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை சந்தித்து அதனை தொகுத்து வழங்குகிறார் எமது கிழக்கு ஊடகில் செய்தியாளர் குகந்தினி நுகர்வோர்கள் பொருட்கள் மற்றும் அவற்றின் விலைவாசிகளை பற்றி அறிவதற்கு கடைத்தெருவிற்கு சென்றபோது முதலில் ஆசிரியரான விஜயதுங்க அவரை சந்தித்தோம் அவரின் கருத்தானது பொருட்களின் விலை மாற்றங்களுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்கின்றார் யார் யார் இதற்கு பொறுப்போ அந்த உயர் அதிகாரிகளையே இதற்கு உட்படுத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து உள்ளது நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரியான ரொஹான் அவர்கள் கூறுகையில் விலைகளில் கட்டுப்பாடு விதிக்கப்படுவதனால் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதனை விட அசாதாரண நிலையே ஏற்படலாம் என குறிப்பிடுகின்றார் இவ்வாறு விலை கட்டுப்பாடு ஏற்படுத்துவதனால் தரக்குறைவான பொருட்களையும் உயர்ந்த விலையில் விற்க முற்படுவார்கள் அதனால் தான் அனைத்து பொருட்களுக்கும் குறித்த விலையினை ஒருபோதுமே நிர்ணயிப்பதில்லை தற்போதைய காலகட்டத்தில் காளான்கள் வளர்வதைப் போல தொடர்பாடலானது வளர்ந்து வருகின்றது இவ்வாறான தொடர்பாடலானது ஒவ்வொரு இடங்களுக்கும் வேறுபட்டதாகவே காணப்படுகின்றது என கூறும் புலவத்தியைச் சேர்ந்த சகுந்தர் நான் பறக்காகலையில் இருந்து திருவண்ணாமலைக்கு பத்து கடிதங்களை பிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுவரையில் அதற்காக அவங்க என்னிடம் முந்நூறு ரூபா பெற்றுக் கொண்டிருந்தாங்க ஆனா இதே கடிதங்களை அம்பாறிலிருந்து நாம் பிக்ஸ் பண்ணும்போது நூற்றி முப்பது ரூபா தான் என்னிடம் வாங்கினார்கள் நுகர்வோருக்கான விலை நிர்ணய அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் திருமதி திலகரத்ன அவர்களிடம் இந்த விடயம் தொடர்பாக தொடர்பு கொண்டு கேட்டபோது கம்யூனிகேஷன் சம்பந்தமா நாங்க எந்த ஒரு விலை நிர்ணயங்களையும் விதிப்பதில்லை அதோட கம்யூனிகேஷன்ல நாங்க ஈடுபடுறதும் இல்ல உணவகம் ஒன்றினை நடத்தும் ஒரு பிரபல்யமான வியாபாரியை நாம் சந்தித்தோம் பேரினை குறிப்பிட விரும்பாத அவர் உணவகத்தை பற்றி இவ்வாறு கூறுகின்றார் விலைப்பட்டியல் ஒன்றினை வாடிக்கையாளர் பார்வைக்கு வைத்தால் அவர்களுக்கு விளங்கும் தேநீர் விலை என்ன டீயின் விலை என்ன என்ன ரொட்டியின் விலை என்ன வடையின் விலை என்ன என்று இதனால் வாடிக்கையாளர்கள் தமது வசதிக்கு ஏற்றவாறு பொருட்களை தீர்மானி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு